بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تقدموا بين يدي الله ورسوله واتقوا الله إِنَّ اللَّهَ سَمِيعٌ عَلِيمٌ அத்தியாயம் அல் ஹுஜ்ராத் மதீனாவில் அருளப்பட்டது வசனங்கள் பதினெட்டு அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால் இறை நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹ் மற்றும் அவனுடைய தூதரின் முன்னிலையில் முந்தாதீர்கள் அல்லாஹுக்கு அஞ்சுங்கள் சின்னமாக அல்லாஹ் அனைத்தையும் செவியேற்பவனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றான் أَيُّهَا الَّذِينَ آمَنُوا لَا تَرْفَعُوا أَصْوَاتَكُمْ فَوْقَ صَوْتِ النَّبِيِّ وَلَا تَجْهَرُوا لَهُ بِالْقَوْلِ ولا تجهروا له بالقول كجهر بعضكم لبعض أن تحبط أعمالكم وأنتم لا تشعرون إن الذين يغضون يُغِضُّونَ أَصْوَاتَهُمْ عِندَ رَسُولِ اللَّهِ أُولَئِكَ الَّذِينَ امْتَحَنَ اللَّهُ قُلُوبَهُمْ لِلتَّقْوَى لَهُمْ مَغْفِرَةٌ وَأَجْرٌ நம்பிக்கை கொண்டவர்களே உங்கள் குரல்களை நபியின் குரலுக்கு மேல் உயர்த்தாதீர்கள் மேலும் ஒருவர் மற்றவரிடம் உரத்த குரலில் பேசிக் கொள்வதைப் போல் நபியிடம் உரத்த குரலில் பேசாதீர்கள் நீங்கள் செய்த செயல்கள் அனைத்தும் வீணாகிவிட வேண்டாம் நீங்கள் அதனை அறியாத நிலையில் சின்னமாக எவர்கள் இறை தூதரின் திருமுன் உரையாடும் போது தங்கள் குரலை தாழ்த்துகின்றார்களோ உண்மையில் அத்தகையவர்களின் உள்ளங்களை இரையச்சத்திற்காக அல்லாஹு பரிசோதித்து தேர்ந்தெடுத்திருக்கின்றான் அவர்களுக்கு மன்னிப்பும் மகத்தான கூலியும் இருக்கின்றன إِنَّ الَّذِينَ يُنَادُونَكَ مِن وَرَاءِ الْحُجُرَاتِ أَكْثَرُهُمْ لَا يَعْقِلُونَ وَلَوْ أَنَّهُمْ صَبَرُوا حَتَّى تَخْرُجَ إِلَيْهِمْ لَكَانَ خَيْرًا لَّهُمْ وَاللَّهُ غَفُورٌ رَّحِيمٌ நபியே உமது அறைகளுக்கு வெளியே இருந்து உம்மை கூப்பிடுவோரில் பெரும்பாலோர் அறியாதவர்களே நீர் வெளியே வரும் வரையில் அவர்கள் பொறுமையுடன் இருந்திருந்தால் அது அவர்களுக்கே நலம் தரத்தக்கதா இருந்திருக்கும் அல்லாஹு பெரிதும் பிழை பொறுப்பவனாகவும் கிருபையுள்ளவனாகவும் இருக்கின்றான் يا أيها الذين آمنوا نَبَإٍ فَتَبَيَّنُوا فَتَبَيَّنُوا أَن تُصِيبُوا قَوْمًا بِجَهَالَةٍ فَتُصْبِحُوا عَلَى مَا فَعَلْتُمْ نَادِمِينَ وَاعْلَمُوا أَنَّ فِيكُمْ رَسُولَ اللَّهِ لَوْ يُطِيعُكُمْ فِي كَثِيرٍ مِنَ الْأَمْرِ لَعَنِتُّمْ وَلَكِنَّ اللَّهَ حَبَّ حَبَّبَ إِلَيْكُمُ الْإِيمَانَ وَزَيَّنَهُ فِي قُلُوبِكُمْ وَلَكِنَّ اللَّهَ حَبَّبَ حَبَّبَ إِلَيْكُمُ الْإِيمَانَ وَزَيَّنَهُ فِي قُلُوبِكُمْ وَكَرَّهَ إِلَيْكُمُ الْكُفْرَ وَالْفُسُوقَ وَالْعِصْيَانَ أُولَئِكَ هُمُ الرَّاشِدُونَ فَضْلًا مِنَ اللَّهِ وَنِعْمَةً وَاللَّهُ عَلِيمٌ حَكِيمٌ இறை நம்பிக்கை கொண்டவர்களே தீயவன் ஒருவன் ஏதேனும் ஒரு செய்தி உங்களிடம் கொண்டு வந்தால் அதன் உண்மை நிலையை நன்கு விசாரித்து தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் தெரியாத்தனமாக ஏதேனும் ஒரு கூட்டத்தினருக்கு தீங்கிழைத்து விட்டு பின்னர் உங்கள் செயலுக்காக வருந்தும் நிலை ஏற்பட்டுவிடக் கூடாது நன்றாக அறிந்து கொள்ளுங்கள் உங்களிடையே அல்லாஹுவின் தூதர் இருக்கின்றார் பல விவகாரங்களில் உங்கள் சொல்லை அவர் ஏற்றுக்கொள்வாராயின் நீங்கள்தான் கஷ்டத்திற்குள்ளாகி விடுவீர்கள் ஆனால் அல்லாஹு உங்களுக்கு ஈமானில் நம்பிக்கையில் பற்றுதலை ஏற்படுத்தினான் அதனை உங்கள் உள்ளத்திற்கு உகந்ததாய் ஆக்கினான் மேலும் நிராகரிப்பையும் பாவம் புரிவதையும் மாறு செய்வதையும் உங்களுக்கு வெறுப்புக்குரியனவாய் ஆக்கினான் இத்தகையவர்களே அல்லாஹுவின் அருளாலும் தயவாலும் நேரிய வழியில் இருப்பவர்கள் இன்னும் அல்லாஹு மிகவும் அறிந்தவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கின்றான் وَإِن طَائِفَتَانِ مِنَ الْمُؤْمِنِينَ اقْتَتَلُوا فَأَصْلِحُوا بَيْنَهُمَا فَإِن بَغَتْ إِحْدَاهُمَا عَلَى الْأُخْرَى فَقَاتِلُوا الَّتِي تَبْغِي حَتَّى حَتَّى تَفِيءَ إِلَى أَمْرِ اللَّهِ فَإِن فَاءَتْ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 الإيمان وَمَن لَّمْ يَتُبْ فَأُولَٰئِكَ هُمُ الظَّالِمُونَ இறை நம்பிக்கையாளர்களே எந்த ஆண்களும் மற்றெந்த ஆண்களையும் பரிகாசம் செய்ய வேண்டாம் ஒருவேளை அவர்கள் இவர்களை விட சிறந்தவர்களா இருக்கலாம் எந்த பெண்களும் மற்றெந்த பெண்களையும் பரிகாசம் செய்ய வேண்டாம் ஒருவேளை அவர்கள் இவர்களை விட சிறந்தவர்களா இருக்கலாம் நீங்கள் ஒருவரை ஒருவர் குத்தி பேசாதீர்கள் ஒருவருக்கொருவர் மோசமான பட்டப்பெயர்களை சூட்டி அழைக்காதீர்கள் இறை நம்பிக்கை கொண்டதன் பின்னர் மோசமான பெயர்களை சூட்டுவது மிகவும் கெட்ட விஷயமாகும் எவர்கள் இந்த நடத்தையை கைவிடவில்லையோ அவர்கள்தாம் கொடுமைக்காரர்கள் يا أيها الذين آمنوا اجتنبوا كثيرا من الظن إن بعض الظن إثم ولا تجسسوا تَسْتَسُوا وَلَا يَغْتَبْ بَعْضُكُمْ بَعْضًا أَيُحِبُّ أَحَدُكُمْ أَن يَأْكُلَ لَحْمَ أَخِيهِ مَيْتًا فَكَرِهْتُمُوهُ وَاتَّقُوا اللَّهَ إِنَّ اللَّهَ تَوَّابٌ رَحِيمٌ இறை நம்பிக்கை கொண்டவர்களே அதிகமாக சந்தேகம் கொள்வதை தவிர்த்து விடுங்கள் ஏனெனில் சில சந்தேகங்கள் பாவமாக இருக்கின்றன மேலும் துப்பறிவதில் ஈடுபடாதீர்கள் இன்னும் உங்களில் ஒருவர் மற்றவரை பற்றி புறம் பேச வேண்டாம் உங்களில் எவரேனும் இறந்துவிட்ட தன் சகோதரரின் இறைச்சியை உண்ண விரும்புவாரா என்ன பாருங்கள் நீங்களே அதனை அருவறுப்பாய் கருதுகின்றீர்கள் அல்லாஹுக்கு அஞ்சுங்கள் சின்னமாக அல்லாஹு பாவ மன்னிப்பு கோரிக்கையை பெரிதும் ஏற்றுக்கொள்பவனாகவும் பெரும் கிருபையாளனாகவும் இருக்கின்றான் يا أيها الناس إِنَّا خَلَقْنَاكُم مِّن ذَكَرٍ وَأُنثَىٰ وَجَعَلْنَاكُمْ شُعُوبًا وَقَبَائِلَ لِتَعَارَفُوا إِنَّ أَكْرَمَكُمْ عِندَ اللَّهِ أَتْقَاكُمْ إِنَّ اللَّهَ عَلِيمٌ خَبِيرٌ மனிதர்களே நாம் உங்களை ஓர் ஆணிலிருந்தும் பெண்ணிலிருந்தும் படைத்தோம் பிறகு நீங்கள் ஒருவருக்கொருவர் அறிமுகமாகிக் கொள்ளும் பொருட்டு உங்களை சமூகங்களாகவும் கோத்திரங்களாகவும் அமைத்தோம் உண்மையில் அதிக கண்ணியம் வாய்ந்தவர் உங்களில் அதிக இரையச்சம் கொண்டவர்கள்தாம் சின்னமாக அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவனாகவும் தெரிந்தவனாகவும் இருக்கின்றான் قالت الأعراب آمنا قُل لَّمْ تُؤْمِنُوا وَلَكِن قُولُوا أَسْلَمْنَا وَلَمَّا يَدْخُلِ الْإِيمَانُ فِي قُلُوبِكُمْ وَإِن تُطِيعُوا اللَّهَ وَرَسُولَهُ يَرْتَابُوا وَجَاهَدُوا بِأَمْوَالِهِمْ وَأَنفُسِهِمْ فِي سَبِيلِ اللَّهِ أُولَئِكَ هُمُ الصَّادِقُونَ இந்த நாட்டுப்புற அரபிகள் கூறுகின்றார்கள் நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் இவர்களிடம் நீர் கூறும் நீங்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை வேண்டுமானால் நாங்கள் கீழ்ப்படிந்தோம் என்று கூறுங்கள் நம்பிக்கை இன்னும் உங்கள் இதயங்களில் நுழையவில்லை நீங்கள் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் அடிபணிந்தீர்களாயின் அவன் உங்கள் செயல்களுக்கான கூலியில் எந்த குறையும் வைக்க மாட்டான் சின்னமாக அல்லாஹு பெரிதும் பிழை பொறுப்பவனாகவும் கிருபை மிக்கவனாகவும் இருக்கின்றான் உண்மையில் இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹுவின் மீதும் அவனுடைய தூதரின் மீதும் நம்பிக்கை கொள்கிறார்கள் பிறகு அவர்கள் எவ்வித ஐயமும் கொள்வதில்லை மேலும் தங்களுடைய செல்வங்களாலும் உயிர்களாலும் அல்லாஹுவின் வழியில் போராடுகிறார்கள் அத்தகையவர்கள்தான் உண்மையாளர்கள் قُلْ أَتُعَلِّمُونَ اللَّهَ بِدِينِكُمْ وَاللَّهُ يَعْلَمُ مَا فِي السَّمَاوَاتِ وَمَا فِي الْأَرْضِ وَاللَّهُ بِكُلِّ شَيْءٍ عَلِيمٌ يَمُنُّونَ عَلَيْكَ أَنْ أَسْلَمُوا قُل لَّا تَمُنُّوا عَلَيَّ إِسْلَامَكُمْ بَلِ اللَّهُ يَمُنُّ عَلَيْكُمْ أَنْ هَدَاكُمْ لِلْإِيمَانِ إِن كُنتُمْ صَادِقِينَ إِنَّ اللَّهَ يَعْلَمُ غَيْبَ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَاللَّهُ بَصِيرٌ بِمَا تَعْمَلُونَ நபியே நம்பிக்கை கொண்டதாக வாதிடுகின்ற இவர்களிடம் கூறும் என்ன உங்களது மார்க்கம் குறித்து அல்லாஹுவுக்கு நீங்கள் அறிவித்துக் கொடுக்கின்றீர்களா உண்மை யாதெனில் அல்லாஹு வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள ஒவ்வொன்றையும் அறிகின்றான் மேலும் ஒவ்வொன்றை பற்றியும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை உமக்கு செய்த பேருதவியாக சொல்லிக் காட்டுகிறார்கள் இவர்களிடம் நீர் கூறும் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை எனக்கு செய்த பேருதவியாக சொல்லிக் காட்டாதீர்கள் மாறாக நம்பிக்கை கொள்வதற்கான வழிகாட்டுதலை அருளியதன் மூலம் அல்லாஹுதான் உங்களுக்கு பேருதவி செய்திருக்கின்றான் நம்பிக்கை கொண்டதாக வாதிடுவதில் நீங்கள் வாய்மையாளர்களாயிருந்தால் நிச்சயமாக அல்லாஹு வானங்களிலும் பூமியிலும் உள்ள மறைவான ஒவ்வொன்றையும் அறிகின்றான் நீங்கள் செய்பவை அனைத்தும் அவனது பார்வையில் இருக்கின்றன